हरः ॐ श्रीगुरुभ्यो नमः हरः ॐ ஸ்ரீசிவப்பிரகாசசுவாமிகள் அருளி செய்த சோணசைலமாலை மயலினாலெழுந்தும் பிறவியாமலற்றை வளர்த்தரு நின் பெருங்கருணை வெயிலினாலுலர்த்தீயனதுள கமலம் விரிக்கும் விரிக்குமொன் பரிதி நீயலையோ பயிலுமாலயமோர் சைலமோர் சைலம் பகைப்புல முறுக்குகார் முகமோர் சைலமாதுலனாமென கொழுஞ்சோண சைலனே கைலை நாயகனே புலம்பரி துயரங்கழன்று நின் கழற்கால் புந்தியஞ்சினகரத்திருத்தி நலம்புரி புனிதர் பேரவை தமியே நணுகுவானருளுநாளுளதோ வலம்புரி மனிதர் கடலன ஒலித்து வளைபுற நடுவன் மந்தரம் போர் தலம்புரி தவத்தின் நின்றொளேர் சோண சைலனே கைலை நாயகனே நீரினில் எழுமோ குளிநழியுடம்பு நிலையன நிலைக்குமானந்த வாரி தீபடிய வருந்திடாதுழல மடைமையே நொய்யுணாளுளதோ வேரியல் பதமுன்றேடுமக்கேழ நின்று நாடிய கிளை திடற்போர் சாரளீனேன மறுப்புழுஞ்சோண சைலனே கைலை நாயகனே கருத்திடை நினது கருணை மாமேனி கண்டெழுத்தை நாவியம்ப சிரத்தினில் அமைத்த கரத்தோடு நினையான் தினம் பலம் புரியுமாறருளாய் வரத்திருமுடியின் மதித்திருமுடியின் வனைத்துகந்தரத்தினில் இருள் கந்தரத்தினில் இருத்தி விளங்குறோம் சோழ சைலனே கைலை நாயகனே பாரெலாம் இகழ்ச்சியும் புகழ்ச்சி பயனென உணர்ந்து நாடொருமா ரூரநாரவையில் நிகழ்ந்த சொற்றுதியின் நுவக்கு நின் பதம் தொழவருளா ஏருளாமண்ட சுவர்பதின்மிஷைபா விலங்குரு மண்டல கையா சாருமாலயத்தில் லிங்கமாஞ்சோண சைலனே கைலை நாயகனே இந்தியங்கருண முடல வேராக்கி இருண்மலப்படல இருண்மலப்படலமுங்கீரீ கந்தமோ மலரோ மெனநினை என்னேர் காண்பர காணு நாளுளதோ வந்தரோ களிறு முழுவையும் கொன்ற மலிபகை தவிர்ப்ப வெண்ணிகந்த தந்தியும் புலியும் வளர்ந்திடஞ்சோண சைலனே கைலை நாயகனே முழங்கு வண்டினங்கள் விருந்தோணு மலங்கள் மொய்குழன் மகளிர் தம்மயலார் புகழுமென்றனை நின் திருவடி நிழலிர் புகவிடத் தளிக்கு நாளுளதோ வழங்கு வெண்டி நாயாற்றவிச்சடை கரப்ப மணிமுடி நின்றிழிந்திடல் போல் சங்கு வெள்ளருவி இழிந்தொளிர் சோண சைலனே கைலை நாயகனே குன்று தோராடும் குமரனே எனவும் கொடுஞ்சிலை மதன வேளனவும் புன்றொழிர் மனிதர் புகழ்ந்த பாழ்கிரைக்கும் புலமை தீர்த்தென கருள் புரியா ஒன்றொரு என்றொரு தினந்தோட்குட்குழை தனமென்று தாது நாடொரு மகமீரு தலை தாழ்ப வளர்த்தெழும் சோண சைலனே கைலை நாயகனே வெண்திரு நீரு புனையுமாதவர்க்கு விருந்து செய்துரும் பெருமிடியும் கொண்ட நல்விரத திளைக்கும் யாக்கையுமே கொடிய நேர்கருளுநாளுளதோ வண்டுழுங்குவளை மலர்தடஞ்சுனையின் மன்றை வானவர் தன்றி சண்டியுண் மகிழ்ந்து கொளமலர் சோண சைலனே கைலை நாயகனே வந்து மாமரலி எனதுயிலுண்பான் மயிலையுண் சிரலிலேற்கின்றான் முந்தினி எனையானந்தவாரிதியின் மூழ்குற விடுத்தருள் புரியாய் நந்து மாமலையே என்று சாதிப்ப நனைமலர் வேங்கையுமா சோகுன் சந்து மேன் முளைப்ப செய்து கொள்ஷோன சைலனே கைலை நாயகனே பூமழையமரர் பொழிய மாதவர்கள் புனன்மறு கிடை பொடியடக்க தூமொழி மனை நீ தூது போம் பயனில் சொற்பதர் புடைத்திளைக்கின்றேன் யாமுனர்மிகு பேருபமாய் வரினும் இருவரும் உணர்ந்திடி நன்றி தாமுணர் கிளரென்றெழுந்துயர் சோண சைலனே கைலை நாயகனே கழிமொழி கொடியோர் கேவல் செய்துடலங்க மறுகுமமிழ் தின்மங்குராமல் விழை விழைவரத் துறந்துன் திருவடி கமலம் விழைக்குநற்கேவல் செய்திலனே மத களினல் யானை மத்த கம்பாய் வள்ளுகீரோடு தழை தழைசிரச்சிம்புள் கொண்டெழுஞ்சோண சைலனே கைலை நாயகனே கார்த்தரு சுருண்மென் குழச்சிறு நுதற்பூ கணைபுரை மதரரிக்கருங்கள் தார்த்தரு குபவு கொங்கை நுண்மருங்குர் செய்யலார் மையலென்றொழிவேன் சீர்த்தரு மணியே நணிந்தனவென கட்செவியுமொன் கேழலின் மறுப்புன் சார்தரு முலக விளக்கினோன் சோண சைலனே கைலை நாயகனே நந்துகை தலத்து நாரணர்கயற்கு நவமணிக்கரக நீரிருந்து மைந்துற குறித்து மாட்டியும் காண்பான் மதித்திடாதுனை எதிர்த்திலரே ஐந்து கை தனி கோட்டொரு பெருங்களிரு மறுமுகம் படைத்த கேசரியும் தந்தமை புறக்கும் கருணை கூர்ஷோண சைலனே கைலை நாயகனே வினையரும் புகழி கிரை மணப்பந்தர் விருந்தின குதவிலேன் முந்தேர் துணையிறந்திடுவான் வந்த வந்தனன் பதனீயுதவியன்றுயரொழிந்தருளா இனிய பை தமிழின் புதிய மால்வரை போல் இசைக்குரு காகாதிமலையின் ற்றனையின்றீர்ச்சோர் குரு குறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே பெண்ணருங்கலமே யமுதமேயன பெண் பேதையர் புகழ்ந்த புகழ்ந்தவந்திரிவே பண்ணுறும் தொடர்பேர் பித்தவன் கினு நீ பயன்தரலறிந்து நேர்புகழேன் கவி கூறபயமங்கரத்துங் கதிர்கணோற்றாயிரங்கோடி தண்ணிரங்கரவா துயர்தெழுஞ்சோண சைலனே கைலை நாயகனே உயங்கு நூலிடை பூங்கோதையரல்கோ லொளிமணி பாம்பு தீண்டுதலான் மயங்குவேன் தனக்குன் பதமருந்துதவி மயக்கமென்றொழிதருள் புரிவாய் முயங்குமா புகழ் பூம் புகலியந்தணர்க்கு முத்துவெண் பந்தரீந்தகல்வான் தயங்குமீன் முத்து பந்தர் பந்தர்வாழ்சோண சைலனே கைலை நாயகனே மெய்த்தவரடி கூற்றேவலின்றிரத்தும் விளங்குமாகம உணர்ச்சியினும் பொத் புத்தலர் கொடுநேர் பொழுது போக்கென கருள் புரிவாய் முத்தமும் மரப மணிகளோ மெரிந்து முதிர்த்தினை புனைத்தையின் மடவார் தத்தைகள் கடியும் சாரலஞ்சோண சைலனே கைலை நாயகனே பாயும் வெண்டிர பேராழி சூழுலகேர் பழமொழியொழிய மெய்ப்படியா ராயுமன்மலரோர் மலையளவணிய அமர்ந்தனின் கோலம் யான் மறவேன் தூய வெண்மதியேர் களங்கமென்றுரைப்ப சூழ்பசுங்கொடி பயிலுருவ சாயே சென்றுர நின்றிலங்குருஞ்சோண சைலனே கைலை நாயகனே நடமிடு பசும் பசும்போர் புறவி மேற்கொண்டு நளினமென்மலர்கரத்தெரிபூம் படையோடு துறந்து வந்து மன்விடைய பகை புலி தனையெறிந்திலையே நடு நிழல் சென்றெழு கடலடைய வகல் பெரும் புறத்து பாரிதியேர் சடமுடி நிழல் சென்றுரளவர் சோண சைலனே கைலை நாயகனே யாவுமாமுமையுண்ணாமுலை முலை பாலீந்து பாடச் செய்யாயினோ மேவுமா செய் சூலை நோயெனினும் விடுத்து நிற்பாடுமாறருளா யோகுமானலது தொல்லுரு கொளின் வேறொன்றெடுத்திடுமென நினைந்து தாவுமானினமெண் சோஷோன சைலனே கைலை நாயகனே விருப்போடு வெறுப்பு மகன்று பேரின்ப வெள்ளத் உயர்த்து எழுந்து நின்னடியார் திருப்பத திருப்பதமிரஞ்சி அவர்க்கு வேளாண்மை செய்பெரும் செல்வமே அருளாய் பொறுப்புகடோறும் வீழ்பொங்கு வெள்ளருவி போன்றறிவிலர்கிடையரமாற் கருணை பொழிந்தருஞ்சோண சைலனே கைலை நாயகனே பொங்குரு கவினும் கற்பும் வாய் திலங்கு புண்ணியமடைந்தையும் பொருளோ மிங்கு நன்குதவி யங்குவான் கதியின் நிறந்து நிற்புலவரின் புகழார் துங்க வெங்குரவர் புனைத்திடு பரண்காருணித்து நட்டார மீமிசைமா தங்க வெண்மறுப்பு பரப்புருஞ்சோண சைலனே கைலை நாயகனே பொழ்திடு வடுக்கண் மகளிரை அணைத்து புகழ் நந்தி பிரம்படி கொதுங்கியே சூழ்ந்திடமரர் நெருங்கு சந்நிதியேர் தொண்டனேன் வரபருள் புரியாய் வாழ்ந்திட மகக்கண்டுருகுதாய் முளைப்பால் வழிந்தொழு குதலென வடியார் தாழ்ந்தழ வருவி எழுகுருஞ்சோண சைலனே கைலை நாயகனே நேர்ந்திடமொரு செங்கோல் கொடு கொடுங்கோ நிமிர்ந்திட விலங்கை சென்றடைந்தோன் கோர்தவன் பொடு நின்றிரைஞ்சு பூவழுத்தும் குறைகழல் இறக்கவஞ்சுவல் யான் சேந்திடு மலைமான் பெருமுலை யுவமை சிறுமலைகளுக்குதவாம சார்ந்திட விரும்பி வளர்ந்தெழுஞ்சோண சைலனே கைலை நாயகனே திருமரும் பிறவி தமையகன்றிடாத தேவரை தேவரென்றெண்ணி அருமருந்தனைய நினையடையாத அறிவிலார்பவபிணி அருமோ கரிமருங்கணைந்ததென முழைவாயேர் கார்வர விரைந்தெழுந்துகழ்கே சரிமறைந்திருந்து நானொருஞ்சோன சைலனே கைலை நாயகனே ஆண்டு கம்பல சென்றிடவிருந்திடின மன்றியோரிமைப்பினிலுடல மாண்டு கூமெனினும் நன்று நின் கமல மலரடி கண்பராயிருப்பேன் பூண்டயங்கையில் வேர் குதலையன் தீஞ்சொர் புதல்வன் மேலிவர் செயல நமார் தாண்டவன் வந்தி வர விளங்கிறும் சோண சைலனே கைலை நாயகனே விரவிடை இவரோ நினைப்பிறவாமை வேண்டுனர் வேண்டுக மதுரம் பெருகுரு தமிழ்ச்சொன் மலர் நினை கணியம் பிறவியே வேண்டுவன் தமிழே நிருசுடர்களுமேல் கீழ்வரை பொருந்த விடையுறன் மணிக்குடக்காவை தரையிடையிருத்தி நின்ற நேர் சோண சைலனே கைலை நாயகனே ஒன்மணி பசும்பொர் பூணிள முலையார் குளத்திடமெலாமளித்தடியார் கண்மணி கமையா விருந்துசை தருணி கணமிரப்பதற்கிடம் புரியேன் வெண்மணி முன் கரிய நற்றிதழி வேங்கை பொன் சொரிய மாசுணங்க தன்மணி பைகள விழுந்திடம் சோண சைலனே கைலை நாயகனே அருகலம் புனையூ மகளிரோரிருவர் அணிமணம் புணர்த்தி வாரணமுன் துரங்கமும் புலவர் குதவு நின்றனையே துதித்திடாதுழன்ற நண்பரிதே மருங்கு நின்றழகாலத்திதாங்குபபோன் மறைமலர் பெருஞ்சுனையொடு பூம் தரங்க நின்றிலங்க விளங்குறும் சோண சைலனே கைலை நாயகனே ஏனொரு மமரர் கடை அளித்த விருளோடு மணிமிடற்றடியே நாணவ விருளும் கலந்திடேர் கருமை கண்டாய் மானெழில் வராக முழும் புழை அனந்தன் மணியொளி பிழம்பெழல் சிறுதி தாணுவின் முருக நெழுதநேர் சோண சைலனே கைலை நாயகனே சடில கற்றையோ மருள்கூர் விழிகளு திருமுகத்தழகும் கண்ணவீரிடரோ நான் குமீரடியோ கண்டு கண் கழிக்கு நாளுளதோ விண்ணிசையொலி கேட்டுருகுதல் கடுப்ப விழித்தர வருவி வருவிக்கும் புருடர் தன்னிகரிசைகூர் சாரலஞ்சோண சைலனே கைலை நாயகனே அள்ளி வென்றிரு நீருடன் முழு தனியொமடியவர் பெரிநெழுந்திலங்கண் சொல்லி நின்றுருகு மன்னையின் மனநே குறுகு போச்சென்றிரைஞ்சிலனே எள்ளிவம் புலியன் கரிதிருமேனி ஏறுதற்றகாதெனவை குண்டு தள்ளி வெந்தருவி இழித்த நீர் சோண சைலனே கைலை நாயகனே இழையன எனக்கு மண் புகழி வேந்த இன்ற கழுமணி குலவு பார்க்கிண்ணங் கழுவு நேர் வார்ப்பதற்குரையாய் முழையிடை கதிர்மா மணி விளக்கேற்றி முசுக்கலை பினாவோடு மசோக தழையிடை தழுவி யுரங்குருஞ்சோண சைலனே கைலை நாயகனே வினை வழியுடலேர் கமைதுரு முணவே வேண்டினர் வினை கொடு புணராம் நனை மலர் புனை நின் திருவடியடையவா நாடொரும் வேண்டிலருலகர் கனையிருள் கரந்த விடமறிந்துணப்போம் காட்சியேற்புனக்கிளி தொகுதியே தனையெறி கண் முழை புகுஞ்சோண சைலனே கைலை நாயகனே மாங்குயின் மிழற்று நாபலூர் புலவன் மறுப்பவோ முடிமிசை இருந்தும் பூங்கழல்லடியேன் தலைமிசை இருத்த புகலினும் மின்கொனி இறங்க யோங்குரு மண்ட கோள கையளவு உயர்ந்து மோர் மழவிடை முதுகீர் ட்ராங்கு பூ நடக்க விருந்திடம் சோண சைலனே கைலை நாயகனே ஈரமோ மருளோ முஞ்சால்பு மின்சொலும் இந்திய பகைவேல் வீரமோ மருளி எனது வெம்பிரவி விளக்கியாட்கொள்ளு நாளுளதோ வாரமோ மகிலும் தடிந்து செம்மணிக வரி வரித்தெறிந்தெருள்வலி குறவர் சாரலி நிருங்கு விதை குறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே தொகை மிக மமரர் முனிவரர் பரவி தொழுதகையொடுவிரை கமல் பூம் புகை மிக மணிமண்டபத்திடை நெருங்க புழுகு நீ அணிதல் கண்டு வந்தேன் குகை மிகு மாயீர் சூதி மாமரஞ்சேர் குளிர்மதி விழங்க வாய் வைத்த தகை தகைமிக மூரற்றிரளை நேர் சோழ சைலனே கைலை நாயகனே சினம்படு முழங்கொன்றவரவையனையும் சேர்ப்பது தகுமுன கிசைவன் சினம்படு மலரி நகவிதழொடு புல் ஒன்றுதலுல குடைத்தே மனம்படு மடிமை சிலை எரிக்க துமையவள் களப தனம்பட வடிவம் குழைந்திடோஞ்சோண சைலனே கைலை நாயகனே பரீகரித்தேர் சிவிகை பொற்குவியன் மணிப்பணி பெரும்புவியாட்சி யாம் பரிசலவென்றொன்பதமருவி நன்றி ஏன் கவி கிளன் கவிகள் காம்பரி முரண்மும் மதகரி வளைத்த கைவிட மோதலார் கதிர்த்தேர் தாம்பரி துணுக்கென் ரேத்திடஞ்சோண சைலனே கைலை நாயகனே துன்னுரு துயர பிறவி வெங்கொடு நோய் தொலைப்பினும் தொலைத்திடாதுரினோ நின்னடி மலரை அன்றியான் மறந்து நினைப்பனோ விறகும் வானவரை மண்ணளி பருக உடையிறான் மதுவும் வாரண மதமும் வெள்ளருவி தன்னொடு மிகலி எழுகுறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே நீரினால் அழலால் கொடும் பிணியா நிறுத்தராலகையால் விலங்கார் சோரரால் வருந்து மவரலர் நினது தூய நாமம் புகன்றிடுவார் ஷீருலாமணியா லரிபாவுதலா திசையுற நீழ்கையாலெழின்மை சார்தலாலுமையாள் விழிநிகர் சோன சைலனே கைலை நாயகனே முகவிளக்கென்ன மணிக்குழை மிளிர முலை முகட்டணி பெற மலராள் பகல் விளக்கென்ன ஒளி கெட வரும் போர் பாவையர் கிரங்கிடாதருளா யக விளக்கென்ன விளக்கெண்ண தீயா தீயாக்குபோரின்றியே எழுந்த சகபிளக்கென்ன விளங்குறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே நீலியோடுனை நாடொரு மறுச்சித்து நின்றொழில் புரிந்திடவுடற்கு கூலியோதனமென்றழிப்பவர் கன்றி கூற்றினை கடக்குமாறெளிதோ மாலியோசனையின் வணங்குறுங்கைலை மலை நிவேதித்திட குவிந்த சாலியோதனமென்றிடத்திகள் சோண சைலனே கைலை நாயகனே தோன்றிடும் பிறவி எனு கடல் வீழ்ந்து துயர்பிணி எனு மலை அலைப்ப கூற்றெனு முதலை விழுங்கு முன்னினது குறை குறைகழற்கரை புக விடுப்பா ஏற்றிடும் விளக்கின் வேறுபட்டகத்தி நிருளெலாம் தன் ஒரு கார் சாற்றின மொழிக்கும் விளக்கெனுஞ்சோண சைலனே கைலை நாயகனே கந்தரமிருந்து மடக்கு நீரையின்றும் கரநிலத்தமை திருபதமோ மந்தர நிமிர்த்து நின்னிலை அறியாரவும் பவ மொழியுமோ உரையா இந்திரன்பனத்து மல்லிகை மலரே நிண்டை சாத்தியதன நிறைந்த சந்திரன் முடிமேல் வந்துருஞ்சோண சைலனே கைலை நாயகனே கூம்புரு கரமோ மலர்ந்திடு முகமும் கொண்டு நின்றனை வலம் புரிவோர் மேம்படு சரணம் மலர்பொடி மேனே மேற்படிற் பவம்பொடி படுமே பூம்பொழில் பூம்பொழிற்புகலி கிரைவனானிலஞ்சேர் புண்ணிய தலங்களை நடைந்து தாம் புனை பதிகங் தொரும் புகழ் சோன சைலனே கைலை நாயகனே கானமே மறுபும் விலங்கினும் கடையேன் கற்ப கற்பவை கற்றிலேன் விடைய ஞானமேயுடையே நரிஞரை காணி நானிலே நொய்யு நாளுளதோ வானமேயளவு நெடுங்கிரி மலைய வாதமோதுருபவர்கட்கு தான புதவ வளர்ந்திடம் சோணசைலனே கைலை நாயகனே விழைபொடு மரஞ்சை துய்கவென்றுரைக்கும் விதியினை கவள முன்கெனவோ கழை சுழி நெடுநல் யானையின் முனிந்து கடக்குமென்பவ மொழிந்திடுமோ மழை முகில் வந்து தவழ்ந்து விண்படரு மலி தரு புகையென விழுந்து தழலுரு உண்மை விளக்குறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே வாதிக முழங்க சிவிகையுங்கரியோ மாறியோர் துலவி வாழ்ந்தவரோ மேத்திய மொழியோடிறக்கையானின் கோற்றேவலை வாழ்வனவறிந்தேன் பாத்திய மணிகள் கொண்டிழைத்திலங்கும் பாரவாசி கைமணி மேகன் சாத்திய தெனவில் வளைந்தொருஞ்சோண சைலனே கைலை நாயகனே குலத்தினிற் பிறந்து நூல் கற்றும் குணத்தினிற் சிறந்து நல்விரத பலத்தினிற் கவர்ந்து நின்னடியவர்க்கு பரிவிலார் கதியில்லாதவரோ கலத்தினிற் பொலிந்த விமயமீன்றெடுத்த கண்ணினுண்ணிடைமிசை களபா சலத்தினேற்குருதி கொடுத்திடஞ்சோண சைலனே கைல நாயகனே மூடக விருளோடுன்னையின்றுண்ணா முலையாச்சால கற்றுவலன் சூடரு மொழியால் லடைந்த நன்றமியேன் சூழ்வழவாது நீ அருளாய் வீடரங்கவரி கீழ்விழ உரல்கார் மிசயனம் பன்றி தாமாரி தாடலை துருவ வடைத்தனேர் சோண சைலனே கைலை நாயகனே ஐயனொன்மருங்குன் மாதர் மேல் வைத்த வாதர உன் உன்பதாம்புயத்து மெய்யுரோ நருமென் கலவையின் விருப்பு வெண்டிரு நீரிலும் வருமோ கொய்யுரோ திணைவீழ் திடுபசுங்கிள்ளை குழுக்கடோரணமென விழுந்து தையலர்கடிய பரந்துருஞ்சோண சைலனே கைலை நாயகனே கனலினோடமைந்த பிழுதென உருக கற்றதின்றுள்ளமென் கரங்கள் புனலுமாய் மலரும் கொடுநினை பூசை பொரிந்ததல் வென்சை கோபுரையாய் சினவு நோய் மருந்து வேறு கொண்டிருக்கும் சிலம்பு கணான உட்கொள்வோ சனன நோய் மருந்தாய் எழுந்திடஞ்சோண சைலனே கைலை நாயகனே ஊழுரோ மணிப்போர் கோயில் போய் வாவ லுற கொடுத்தாங்கு கிற்புணர்த்தா பாழுரோ மனம் பேரவா குடியிருப்ப பண்ணுமென் கண்ணு நன்வையோ வீழுரோமையினர் கிழங்ககள் குழியும் வேழம் வீழ்குழிகளோ நிரப்ப தாழுரோ மருவி பொன் சொரீசோன சைலனே கைலை நாயகனே பைமறிப்படுப்பின் நொள்ளறியாமற் பணிநருந்துகில் புனைமடவார் மெய்மிசை கருந்தோல் கண்டு வந்துழலும் வினையினே நுய்யு நாளுளதோ செம்பலர் பதம் பாத்தலங்கடந்திடவான் திருமுடி கடப்பின மூவர் தம்மியர் செப்பி நடங்குறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே செக்குரு திலத்தின் வருந்து போப்பிறக்கும் செல்லலோ நாடியின் பிணிப்பு நெக்குற வரிவு கலங்கு சாக்காடு நினைத்தொரு முழம்பதைக்கின்றேன் மொய்க்குரு முகில் கண்டரி கரி என்னோ முழக்கமோ மரகரவென்னோ தக்கவர் முழக்கு மெதிரெழுஞ்சோண சைலனே கைலை நாயகனே மரணமும் பிறவி துயரு நீங்குற நூல் வாய்ச்சிலம்பிக்கருள் புரிந்த கருணி என்றுனை வந்தடைந்தன நின் கருத்தினை என்னதென்றறியேன் முரணி பம்பருக்கை தலைமிசை எடுப்ப முழைக்கரும் பாம்பென மணி தேர் தரணியுள் வெறுவி அகன்றிடஞ்சோண சைலனே கைலை நாயகனே அங்கையின் வைத்த கோர்கனன் மழுவால் அருவினை காடர வெறிந்து மங்களில் பத்தி வித்திட வடியேன் மனத்தினை திருத்து நாளுளதோ பொங்கரு செக்கர் கருவிஷும் புறவேள் புறத்தறி கதுவிட நோக்கி தங்குதலொப்ப நின்றிடம் சோண சைலனே கைலை நாயகனே சுருக்குமை புலனும் விரிக்கு மூதறிவும் துன்னுலல்லினமுனி தகன்றே இருக்கு வெங்கையவரினமுமென்றருளி என்னை நின்னடிமை செய்தருள்வாய் முறுக்குமங்கதமா மணியுமிழ்தகன்ற முழைத்த மற்றனவுளம் வெறுவி தருக்குமொன் புலிசன் அறமருள் சோன சைலனே கைலை நாயகனே அந்தரி குமரி அஞ்சலி கௌரி அம்பிகை மனோன்மணி மதங்கி சுந்தரியுமையுண் நாமுலை நாமுலையனின் துணைவியை வாழ்த்துமாறருள்வாய் வந்தரி சுருதி மருங்கி நிற்பாட வயங்குதும் புருவு தந்திரி இசையாள் பாடுரொஞ்சோண சைலனே கைலை நாயகனே நீ குறுமயலோ நிலைத்த பேரறிவு நின்றிரு வடிமலர் கண்பு காக்குறு மனமோ முடையமை தொண்ட கணத்தினோளனை விடுத்தருள்ளாய் தே குருமிராலேற் கண்ணல் காட்டுவ போர் தென்றல் வந்தசை தொரு தாக்குரு காந்த டுடுபலர் சோண சைலனே கைலை நாயகனே பவபிலே மினியாமென்றிரு மாந்து பயமர விருங்கிட பத்தி நவமிலே மடியே மென் செய்வானிருந்து நாளினை வரி தொழிக்கின்றே மவமிலே மிமையா விழுகினார் காண்கை யாழ் பலங்கொளபடி நிலந்தோய் தவமிலே மெனவான் சுர தொழஞ்சோன சைலனே கைலை நாயகனே கண்கணீர் பறிந்து கண்டுபப்பனவே கை கண்ணீர் தொழுபவே செவிகள் பண்களிர் புகழும் புகழ்ச்சி கேட்பனவே பதனினை வலம் புரிவனவே எண்கு பொற்றிடப்ப விழுமணி கரவா விருந்து சென்றிருள் கவர்வன போற்றங்கதேர் கற்றை காற்றிடஞ்சோண சைலனே கைலை நாயகனே நினந்திகள் வடிவேர் காளையே என்று நேரிழையவர் விழைந்திடுவோர் குணந்திரி தளிரின் மடியவே கண்டும் கொடியனேன் வாழ்வு வந்திருந்தேன் மணந்தி மேர்மகளேர் சிலம்பொடு மைந்தர் வார்கழற்றுவக்கிட வலம் போய் தணந்திட மமய தறிந்து நான் சோன சைலனே கைலை நாயகனே மாந்தளிர்கவற்று மணிச்சிலம்படிகள் வடுவகீர் பொருவும் வாணெடுங்கண் காந்தளி நிமைக்கு மங்க என்றவல கன்னியர் புகழ்வினை அருமோ பூந்திரை சுருட்டும் கடல் கடை குணருண் பொரியரவின்றி மாதவர்க்கு சாந்துயரகற்று மருந்தருள் சோன சைலனே கைலை நாயகனே சிந்தனை கலங்கி இணைவிழி இருண்டு செவிகளும் செவிடுபட்டை மேந்திட உயிர் போம் பொழுது நென்படிவ முழங்கொள்ளும் பரிசன கருள்வாய் மந்தர சைலன் தருவிடங்களத்து வைத்திடத்தினிலிம சைலன் தந்திடமமுதை வைத்திடஞ்சோண சைலனே கைலை நாயகனே நயங்குழு மலராய் நின்றிடுவடியை நாடொரு முயிருணங்கூற்றம் பயங்கொள்ள வகலாதர்ச்சனை புரிந்து பரகதி அடையு நாளுளதோ வயங்கொள்ளும் விடைய பெரும் பகை கடந்து வானாண்டாண்டிட மதிப்போர் செயங்கொள வடைதற் கரணமாஞ்சோன சைலனே கைலை நாயகனே பிரம்பொரு கரங்கொண்டடி பனந்தீஷர் பெருங்கல் வீழ்பாசி இனிமையோர் சிரம்பொற ஒதுங்கி நெருங்கு நின்னவையேற்றியனே நனையு நாளுளதோ வரம்புற வகன்ற விலங்கிலை நடுவே லமர்த கட் கிரி மகளினை சரம்புற விருந்து விளங்குறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே காமரை முனிந்த முனிவரர் புகுமை கதியிடை புகவிடத்திடினும் பாமரனிவனென்றிருளினொய்ப்பினுனின் பதமலரன்றி வேறுளதோ வாமரை பொருந்து முலகுள குவட்டு மலைகள் போலா துணாமுலையாங் தாமரை பொருந்து மானுள் வாழ்சோன சைலனே கைலை நாயகனே தொடுக்குமாக மகளெல்லாம் சொலைந்தெழுந்தோ துணிந்த நெஞ்சிருக்கையார் பகைய படைக்கை தானிருந்து மஞ்சுரும் அவர் போர் பகட்டுமாமரலியை வெறுவேன் மடக்குவார் கலாப மயிருயிலெழுந்து மறுபலர் வேங்கை மீ தகவன் தடை கைவாரணங்கள் பிளிரிடஞ்சோண சைலனே கைலை நாயகனே நிந்தியாதுடல முழுது நீரணிய நீசியாதமல வைந்தெழுத்தொன் சிந்தியாதுழலோ மெனை கொடுங்கூற்றென் செய்யுமோ வருந்திலேன்றமியேன் வந்தியாவரவ மன்றிடை கண்ட மலர் சிலம்படியை மண்ணுணி போய் சந்தியாதையர ஒளித்திடஞ்சோண சைலனே கைலை நாயகனே மங்கையர் பார கொங்கையங்குவட்டு மதர் விழிக் கடலினோ மழக கங்குலினூடோஞ்சென்றவெண்மனத்தை கதியிடை நடத்துமாறெளிதோ செங்கதீர்காலை மாலையோம் தங்க சிலம்புளவென கட்டும் பகலே மங்குர நீடி நின்றிடஞ்சோண சைலனே கைலை நாயகனே கண்டிகை கலனே கலனென விழைந்து காயமேலணிந்து வெண்ணீற்று பொண்டர குறிசேர் நுதலொடு நினையான் பூசனை புரியுமாறருளாய் மொண்டகச் செழும்பூ வென விளக்கெரியோ முடிமிசை முத்துமேற்கட்டி தண்டிரை கங்கை யாரு சேர்ஷோண சைலனே கைலை நாயகனே நாபினைந்தெழுத்து மந்திரமலாத நபிற்றுவோர் தமையு நீயிருப்ப பாவினங்கொடுப்புன் மனிதரை புகழும் பாமரர் தமையுமென்றொழிவேன் கோவிலம் புறப்ப குன்றமன்றெடுத்த குன்றமம் பாடக குன்றம் தாவினஞ்சிலையென்றெடுத்திடஞ்சோண சைலனே கைலை நாயகனே திங்களும் கதிரோ மிளங்கிய மானோ திகழ்பெரும் பூதமோரைந்தும் கங்குலும் பகலோ கடந்த நின் வடிவங் கண்டு கண் களி குணாளுளதோ பொங்கு குங்கிலிய கலையவாரழலேர் புகைய நச்சரோருகவல்லி தங்கு வெண்டெழும் பூம் பொய்கை சூழ்சோன சைலனே கைலை நாயகனே பொரியன புலன்கள் என கரணங்கள் பூதங்கள் என விலாதடங்க வரிவென தமியேர் குறுமொழியுதவி யருவினை குறும்பர வெறியாய் சிறிமுலை கரியுஞ்சிட் சிடையறியோன் சேரமாதுமை தினங்கட்டும் தரியன கவின் பெயர் சிலங்குறுஞ்சோண சைலனே கைலை நாயகனே பொன்னிடத்தடைந்த மணியன வடைந்து புண்ணியர் கருளோ நின் என்னிட திரும்பினடைந்த செம்மணி போலெய்திய தம்பவோவிய பே தம்பவோவியப்பே கடலோளடங்கும் பெற்பன்றி மலை தரு மருட்பெருங்கடலை தன்னிடத்தடக்கு மலையெனும் சோண சைலனே கைலை நாயகனே நீங்கிய நேய தவர்கறிவரிய நெடியவ நெஞ்ச கன்றிடாத தேங்கிய ஜோதி மன்றுளாடுபவன் நீங்கிய நேய தவர்கறிவரிய நெடியவ நெஞ்சகன்றிடாத தேங்கிய சோதி மன்றுளாடுபவன் சிந்தையோ நடப்பரின் பதங்கள் லோங்கிய தலைமிசை மலர்வேன் தொழுமழி புரிகிறான் மறுவியே தாங்கிய வால நேர் சோண சைலனே கைலை நாயகனே எழுப்பசும் புல்லும் புனலுமெவ்விடத்து மிருந்திட நினைத்தவ்விடத்தே விழைவோடு வந்து தோன்றி நீ இருப்ப வீணின் மானுடற் பிறந்துழல்வார் மொழி தரு கருணை மலையெனும் பெயரன் மொழியொறி வேற்றுமை தொகையை தழுபுற நின்று சோண சைலனே கைலை நாயகனே வேணவாவகன்று நின்றிருவடியின் மெய்மையன் படைத்து பொய்ப்பிறவி நாணுவாரின கண்டொருபடி தூய ஞான நாட்டம் பெறவருளாய் சீணுலாமதியன் தவள் பெருங்குடுமி சிலம்புகள் சிறு துரும்பாக தாணுவா எழுந்து வளர்ந்திடஞ்சோண சைலனே கைலை நாயகனே நின்னையே நோக்கி விடாத கட்புலனோ நின்னையே நினைக்கு நெஞ்சகமோ நின்னையே துதிக்கோ நாவுமென்றருளே நின்றிருவடியின் வைத்தருள்வாய் தன்னையேற்றினர்க்கு சகமெலாம் காட்டும் தரணியோடி கலிமேவினர்க்கு தன்னையே காட்டு மலையனொஞ்சோண சைலனே கைலை நாயகனே செஞ்சடாடவியோ விளங்குழி மார்பும் வானுலக மண்வணங்குரு நின் பதாம் புய மலரோ மனங்குடியிருக்குணாளுளதோ பொன்வணம் புரியோங் காகமொன்றினை போற் பொறுப்பனவடை பொருளனைத்தோ தன்வனம் புரியும் பொறுப்பெனும் சோண சைலனே கைலை நாயகனே குருமணி மகுடம் புனை துலகாளோ கொற்றவராதலீனென்கள் கருமணி எனு நின்றொண்டர் கொற்றேவல் கருதியாட்பட்டிடலினிதே பெருமணி விஷம்பி நொச்சியேனெழுந்த பிள்ளையங்கதிரன வரவன் தருமணியொளிவெண் மதியொரு சோண சைலனே கைலை நாயகனே சிம்புளாய் மடங்க லெருள்வலி கவர்ந்த திரலும் ஒப்புரஞ்சுடு விரலோ மம்புயாதன தன் முடிகளை திட்ட வடலுமே தினர்கிடருளதோ உம்பர் மாமதி இலங்கையில் இருந்த உழை குதித்திருப்பவாழ்வான் ரம்பமாயெழுந்து நின்றிடஞ்சோண சைலனே கைலை நாயகனே அஞ்சலென்ற பல கொடியனேன்றனை நின் எரி கூட்டுக உலகி நஞ்சமுண்டிருண்ட கண்டமென்றுனது நற்கள மிகழ்பவருளரோ வஞ்சமைங்கரன் கொண்டிளவலோடிகலிவிலங்கொள்வாதினும் வந்துரினும் தஞ்சமென்றிடாது நின்றிடம் சூண சைலனே கைலை நாயகனே அணிந்திடு கலனும் சாந்து மொண்டுகிலும் மறிவயர் போகமும் பெறுவான் துணிந்திட மனமென்றுனை பொருளாக துணியுமோ வரிதிலேன்றமிகேன் பணிந்திடுமயன்மால் அனைத்தும் பறவை கொண்டெழுதலாய் முடிந்து தனிந்திட நிமிர்ந்து நின்றிடும் சோண சைலனே கைலை நாயகனே பூவுரு தடமோ மதியுரு விசும்பும் பூணுரு முறுப்பு நின்றுலகாள் கோபுரு நகரோ மென்ன வெண்மனனின் கழன் மறுபு நாளுளதோ மோபுரோ மனை செய்பவர் கொள்ள மறந்தாங் கோங்கல்கணாவுடன் நினர்க்கு தாவுரோ முயர் வீடழித்தருள் சோண சைலனே கைலை நாயகனே சீரணி புகழும் கல்வியும் சிறந்த செல்வமும் மில்லில் வாழ்பவர்க்கு பேரணி கலமென் புதல் வருங்கதியோ பிறந்தோதே பவர் கருள்பவனி நேரணி கதியை மறந்தவர் கண்டு நினைந்துற மிக் மிக்க பேரருளாள் தாழணி முழுதும் தோன்றிடம் சோண சைலனே கைலை நாயகனே திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ காலத்தி புராணம் புனையெழில் வடிவினாளோர் பொதுமகட்கண்டமைந்த மனமன புலவர் நெஞ்சமருளுமின் தமிழ்ப்பாமாலை சினவிடையவர்க்கே சாத்தும் சிவப்பிரகாசனென்னோ மடிகள் பாதமுளரிகள் சென்னிசேர்பா சிவப்பிரகாச சுவாமிகள் திருவடி வாழ்க